طوبى لرجل خرج بعنان فرسه في سبيل الله مغبرة قدماه أشأف رأسه وإن كان في الساقة كان في الساقة சதக ரசூல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லா சுபான அவனுடைய வேதமாகிய இந்த குரானை முஸ்லீம்களாகிய நாமாவது சரிவர விளங்கி ஓதுவது நம் கடமையாக இருக்கிறது ஏற்கனவே இதற்கு முன்னால் சூரத்துல் வாக்கியாவில் உங்களை சந்தித்தோம் இப்பொழுது சூரத்துர் ரஹ்மானில் உங்களை சந்திக்கின்றோம் சகோதரர்களே பெரியவர்களே நேயர்களே சூரத்துல் ரஹ்மான் சூரத்துல் வாக்கியா சூரத்துல் முல்க் என்றெல்லாம் ஒவ்வொரு சூறாவாக நாம் ஏன் படிக்க வேண்டும் நமக்கு இறக்கப்பட்ட இந்த வேதம் நமக்கு இறக்கப்பட்ட இந்த குரான் இதனுடைய அறிவு நம்மிடம் இல்லை என்றால் வேறு யாருக்கு இந்த அறிவு தேவை எல்லோரும் மோதுகிறோம் குரானை எப்படி என்றால் ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஒரு பேப்பர் வாங்குகிறார் ஆங்கில பேப்பர் வாங்குகிறார் மேலிருந்து கீழாக அந்த பேப்பரை வாசிக்கின்றார் பக்கத்தில் இருந்த ஒருவர் கேட்கிறார் இன்றைய செய்தி என்ன புதிய செய்திகள் இவர் சொல்கிறார் எனக்கு வாசிக்கத்தான் தெரியும் விளங்காது ஆங்கிலம் வாசிக்க தெரியும் விளங்காது எனக்கு ஆங்கிலம் விளங்காத ஒன்றை ஏன் வாசிக்க வேண்டும் வெளியேற்றுக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே நம்முடைய நிலைமையும் இதுதான் கபருக்கு நெருங்கி விட்டோம் ஐம்பது வயது அறுபது வயது எழுபது வயது சிலர்களுக்கு எண்பத்தைந்து வயது இன்னும் ஒரு ஆணில் ஒரு பத்து சூறாவுக்காவது கருத்து தெரியாது உலகத்தில் உள்ள அனைத்துமே தெரியும் அரசியல் தெரியும் கல்வி தெரியும் சம்பாதிக்க தெரியும் திருமணம் முடிக்க தெரியும் பிள்ளைகள் பெற்பதற்கு தெரியும் வீடுகள் கட்டுவதற்கு தெரியும் அனைத்துமே தெரியும் முழு டிகிரியும் முடிந்து விட்டது என்னென்ன டிகிரி எல்லாம் செய்ய வேண்டுமோ செய்து ஆனால் ஒன்றே ஒன்றை மறந்து விட்டோம் நமக்கென்று இறக்கப்பட்ட குரானை விளங்குவதற்கு மறந்து விட்டோம் அல்லா சுகான காபீர்களை இஸ்லாத்துக்கு எடுத்து அவர் குரானை விளங்கி நமக்கு விளங்கப்படுத்தக்கூடிய காலம் இந்த காலமாக மாறிருக்கிறது எனவே சகோதரர்களே நேயர்களே இந்த சூரத்துர் ரஹ்மானை விளங்கிக் கொள்ளுங்கள் சூரத்துல் வாக்கியாவை விளங்கிக் கொள்ளுங்கள் சூரத்துல் முல்கை அனைவர்களும் அறிந்த சூறா இந்த சூரத்துர் ரஹ்மான் சகோதரர்களே அல்லாஹ் சுஹானஹு வதஆலா وَإِذَا قِيلَ لَهُمُ اسْجُدُوا لِلرَّحْمَنِ قَالُوا مَا الرَّحْمَنُ அல்லாஹ் சொல்கிறார் ரஹ்மானுக்கு சுஜூது செய்யுங்க என்று சொல்லப்பட்டா அவங்க கேட்காங்களாம் ரஹ்மான் யார் ரஹ்மான் யாரு அந்த ரஹ்மான் யார் என்பதைத்தான் அல்லாஹ் சூரத்து ரஹ்மானில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் சகோதரர்களே பெரியவர்களே சூரத்து ரஹ்மானில் ஒரு வசனம் இருக்கிறது முப்பத்தி ஒரு தடவை மீண்டு மீண்டு வரக்கூடிய வசனம் எந்த சூறாவிலும் அப்படி ஒரு வசனம் கிடையாது முப்பத்தி ஒரு தடவை ஒரே கேள்வியை அல்லா திரும்ப திரும்ப கேட்கிறார் என்ன கேள்வி அது فبأي آلاء ربكما تكذبان முப்பத்தி ஒரு தடவை ஒரு வாப்பா பிள்ளையிடம் ரெண்டு தடவை கேட்பார் மூணாவது தடவை கேட்பாரா ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி ஒரு தலைவர் ரெண்டு தடவை சொல்லுவார் மூணு தடவை சொல்லுவார் அல்லா சுகானா அவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரே வசனம் முப்பத்தி ஒரு தடவை இறைவனுடைய இரக்கத்தை வழங்க வேண்டும் என்றால் சூரத்து ரஹ்மானை விளங்க வேண்டும் சகோதரர்களே செல்லல்லாஹு அலையுவ செல்லம் இந்த சூரத்து ரஹ்மான் மக்காவில் இறக்கப்பட்ட சூரா இந்த சூறாவை எங்களுக்கு ஓதினாலே விளங்காது அப்துல்லா பின் மசூத் ரவி அல்லாஹார் முதல் முதலாக இந்த சூறாவை காபசுல்லாவில் எழும்பி ஓதினார்கள் தைரியமாக காபீர்களுக்கு விளங்கும் மரபு ஓதி காட்டினார்கள் அப்துல்லா பின் மசூத் ரவி அல்லாஹான் அழிக்கப்பட்டார்கள் இதை ஓதியதால் சகோதரர்களே செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ஒரு நாள் சுபகுடைய தொழுகையில் நஹ்லா என்ற இடத்தில் இந்த சூரத்து ரஹ்மானை ஓதுகிறார்கள் அந்த இடத்தில் ஜிங்கள் கடந்து போகிறது செல்லல்லாஹு அலைகி வசல்லம் சூரத்துர் ரஹ்மானை ஓதுகிறார்கள் ஜிங்கள் கடந்து போன ஜிங்கள் உடனே செல்லம்மாக அலைவ செல்லவிடம் வந்து இஸ்லாத்தை தழுவிவிட்டது ஏ இஸ்லாத்தை தழுவும் அளவுக்கு சூறாவுக்கு என்ன இருக்கு ஆழமான சூறா அகலமான சூறா மிக கருத்துள்ள சூறா சகோதரர்களே செல்லல்லாஹு அலைவ செல்லம் ஒரு நாள் சஹாபாக்களை வைத்து சூரத்துர் ரஹ்மானுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஓடினார்கள் சகாபாக்கள் எல்லாம் மௌனமாக இருந்தார் எங்கேயாவது ஓதி காட்டுறாங்களா சுரத்து ரஹ்மான தொழுகையில ஓதினாலே முணுமுணுப்போம் ஏன் அசரத் இவ்வளோ பெரிய சூறா ஓதினார் செல்லமாக அலைகுவ செல்லம் சகாபாக்களை எல்லாம் சேர்த்து வைத்து சூரத்து ரஹ்மானுடைய முதல் ஆயத்திலிருந்து கடைசி ஆயத்து வரை மோதினார்கள் சஹாபாக்கள் மௌனமாக இருந்தார்கள் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைவு செல்லம் சஹாபாக்களே இந்த சூறாவை நான் ஜிங்களுக்கு ஓதி காட்டினேன் யாருக்கு ஓதி காட்டினேன் ஜிங்களுக்கு ஜிங்களுக்கு சூரத்து ரஹ்மானை ஓதி காட்டினேன் அந்த ஜின்கள் பதில் சொன்னது என்ற இந்த ஆயத்து வந்ததோடு ஜிங்கள் பதில் சொல்ல ஆரம்பித்தது அப்படின்னாங்க சல்லல்லாஹு அலைவு செல்லம் எனவே சகோதரர்களே பெரியவர்களே சூரத்து ரஹ்மானை இதற்கு பிறகாவது கொஞ்சம் கேட்டு விளங்குவோமா சூரத்து ரஹ்மான் ஆசிப் அல்மின் கரி என்பவர் வந்தார் செல்லல்லாஹு அலைவ செல்லமிடம் கேட்டார் முகம்மதே செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களே ஏதாவது புதுசா இறங்கிச்சா உங்களுக்கு செல்லல்லாஹு அலைவ செல்லம் சூரத்து ரஹ்மான் ஓதி காட்டினார் கைஸ்மின் ஆசிமுக்கு சொன்னார் திரும்ப ஓதுங்க ரெண்டாவது தடவை ஓதி காட்டினாங்க செல்லல்லாஹு அலைய செல்லம் சொன்னார் திரும்ப ஓதுங்க எவ்வளோ அவருக்கு ஆயிட்டு பாருங்க சூரா மூணாவது தர ஓதுங்கடா செல்லல்லாஹு அலைவ செல்லம் கைஸ்பின் ஆசிமுக்கு மூணாவது தடவை மூணு தடவை சூரத்துர் ரஹ்மான ஓதி காட்டியதோடு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யார சூழல்லாம் வல்லாஹி இன்ன லஹு லஃபலாவா وإن عليه لحلاوة يا رسول الله இது ஒரு ஸ்வீட் சூரத்து ரஹ்மான் ஒரு ஒரு இனிப்பாக இருக்கிறதே ஒரு காஃபி முஸ்லிம் அல்ல இவர் கைஸ்பின் இவ்வளோ இன்பமாக இருக்கிறதே சூரத்து ரஹ்மான் இதனுடைய கீழ்ப்பகுதி அஸ்ஸலுஹு லமக்திகுன் வஅலாஹு முஸ்பிருன் எவ்வளோ அழகான சூறா யார சூழல்லா இது மனிதன் மொழிந்த வார்த்தைகள் அல்ல இது அப்படின்ட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அஷது அல்லா இலா இல்லல்லா உடனே நான் இஸ்லாத்தை தழுவுறேன் என்றார் இந்த சூரத்து ரஹ்மான கேட்டது சகோதரர்களே இந்த சூரத்து ரஹ்மான கேட்டதோடு முஸ்லீம்களுடைய ஈமான் கூட வேண்டும் நம்பிக்கை கூட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஓதுகிறோமா கிழமையில் ஒரு தடம் ஓதுகிறோமா மாதத்தில் ஒரு தடமையா ரஹ்மான ஓதும் பொழுது இறக்கம் கூட வேண்டும் சகோதரர்களே ஈமான் கூட வேண்டும் வருவோம் தப்தீருக்குள் அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா முதல் வார்த்தை நான் ரஹ்மான் ரஹ்மான் என்றால் உலகத்தில் காபீர் முஸ்லிம் பௌத்தர் ஹிந்து கிறிஸ்தவர் யூதர் என்று எனக்கு வித்தியாசம் கிடையாது எல்லோர் மீதும் இறக்கம் உள்ளவன் நான் முஸ்லீம்களாகிய நீங்கள் மாத்திரம் என்னை வணங்கினாலும் முஸ்லீம்கள் அல்லாத என்னை வணங்காத இந்துக்கள் என்னை வணங்காத பௌத்தர்கள் என்னை வணங்காத கிறிஸ்தவர்கள் என்னை மறுக்கக்கூடிய எனக்கு குறை சொல்லக்கூடிய யூதர்கள் அனைவர்கள் மீதும் நான் இறக்கம் உள்ளவர் எப்படி வார்த்தை முதல் வார்த்தை அர் நான் இறக்கம் உள்ளவன் அல்லாஹ் இறக்கத்தை கொண்டே ஆரம்பிக்கின்றான் இந்த சூறாவை நான் இறக்கம் உள்ளவன் அர் சகோதரர்களே செம்பிலியுடைய தலையை வெட்டினாலும் செம்பிலி தாகத்தை தீர்த்து வைக்கிறது தண்ணி தருகிறது இந்த தலையை வெற்றியா வெட்டு பரவாயில்ல அந்த தண்ணிய குடிச்சு தாகத்தை தீர்த்துட்டு போகும் ரஹ்மான் சொல்கிறான் எனக்கு எதிராக நீ போராடுறியா நான் உன்னோட இறக்கம் நான் இல்லன்னு சொல்றியா பரவாயில்ல நான் உன்னோட இறக்கம் அல்லாஹுடைய முதல் நிமத் சகோதரர்களே அல்லாஹ் செய்த பத்து நிமத்தை சொல்லி காற்றார் சூரத்து ரஹ்மானில் அல்லமல் குர்ஆன் அவன் எப்படிப்பட்ட இறக்கம் உள்ளவன் தெரியுமா உங்களுக்கு குரானை இறக்கினான் உங்களுக்கு குரானை இறக்கினான் முசாலை சலாத்துடைய கவுமில் பிறந்திருந்தால் சௌராத்து தான் எங்களுக்கு இறங்கி இருக்கும் ஈசா அலை சலாத்துடைய காலத்தில் பிறந்திருந்தால் இஞ்சியில் தான் நமக்கு இறங்கியிருக்கும் நம் மீது இறக்கப்பட்டு முகமது செல்லல்லாஹு அலைஹி செல்லமுடைய உம்மத்தில் பிறக்க வைத்து இந்த குரானை நமக்கு ஒரு வேதமாக தந்ததை அல்லாஹ் முதல் நிகமத்தாக சொல்கிறார் அல்லமல் மனிதர்களே உங்களை நான் தான் படைத்தேன் நீங்கள் குரங்கிலிருந்து வந்த ஒரு ஜாதி அல்ல நீங்கள் இன்னொரு மிருகத்திலிருந்து உருமாறப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் கண்ணியமான படைப்பு நீங்கள் சுத்தமான படைப்பு நீங்கள் இந்த உலகத்தை நிர்வகிப்பதற்காக மனித சமூகத்தை நான் தான் படைத்தேன் இரண்டாவது அல்லாஹுடைய அருட்கொடை மூன்றாவது சொல்கிறார் علمه البيان علمه البيان பேச்சாற்றலை தந்தது நான் எங்கிருந்து வருகிறது பேச்சு ரெண்டு கையையும் தட்டினால் சத்தம் வருகிறது ஆனால் ஒரு தொண்டைக்குள்ளிருந்து பேச்சு வருகிறது அந்த பேச்சை வெளியாக்குவன் நான் மூன்றாவது எனது அருட்கொடை அல்லமகுல் பயான் எல்லா மிருகங்களையும் விட படைப்புகளையும் விட உன்னை சிறப்பாக்கி இருக்கிறேன் இந்த பேச்சாற்றலால் மூன்றாவது நியமத்தை சொல்லி காட்டுகிறார் சொல்லிவிட்டு சொல்கிறார் மனிதனே உன்னை விட பெரும் படைப்பெல்லாம் எனக்கு வழிபடுகிறது அஷம் சுவல் கமருபி الشمس والقمر بحسبان உன்னை விட பெரும் படைப்பு இந்த சூரியன் ஷம்ஸ் கமர் என்றால் சந்திரன் இதெல்லாம் நான் விதித்த பாதையில் தான் ஓட வேண்டும் எனக்கு ஒரு நாளும் மாறி செய்யாதவைகள் அபூத ரவி அல்லாஹன் அவர்களை பார்த்து சூரியன் மறையும் நேரம் செல்லல்லாஹு அலைவு செல்லம் கேட்டார்கள் அபூதர் இந்த சூரியன் எங்கு செல்கிறது தெரியுமா அல்லாஹு அரசூலு ஆலம் என்றார்கள் அபூதர் ரபி அல்லாஹால் சொன்னார்கள் சல்லல்லாஹு செல்லம் இந்த சூரியன் அல்லாஹுடைய அரிசிக்கு கீழால் போகிறது அல்லாஹுடன் அனுமதி கேட்கிறது அல்லாஹ் சொல்கிறான் அனுமதி கொடுத்தால் அடுத்த நாள் உதிக்கிறது ஒரு நாள் வரும் இந்த சூரியனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் சூரியனே எந்த பக்கத்திலிருந்து வந்தாயோ அந்த பக்கத்தால் போ என்று சொல்லுவார் அன்றைய தான் சூரியன் மேற்கு திசையில் உதிக்கும் என்றார்கள் செல்லல்லாஹ் அழகிய செல்லம் அல்லா இதைத்தான் சொல்கிறார் இவ்வளோ பெரிய சூரியன் இவ்வளோ பெரிய சூரியன் சந்திரன் எங்களுடைய கணக்கில் தான் ஓடுகிறது அச்சு மீறாது எல்லை மீறாது எங்களுக்கு வழிபடுகிறது என்பதாக அல்லாஹ் சுஹானகுவ நாலாவது நியமத்தை சொல்கிறார் ஐந்தாவது நியமத் والنجم والشجر يسجدان والنجم والشجر يسجدان ஆச்சரியமான விடயம் சகோதரர்களே நஜிம் என்றால் தண்டில்லாத மரம் பட்டக்காய் கொடி சிறக்காய் கொடி அவரச்சாய் கொடி கொடிகள் இருக்கிறதே தண்டில்லாத மரங்கள் கீரை வகைகள் இவைகளும் தண்டுள்ள மரம் பெரும் பெரும் மரங்கள் உலகத்தில் இவைகள் எல்லாம் எனக்கு சுஜூது செய்கிறது அல்லா ஏன் சொல்கிறார் இரக்கத்தோடு சொல்கிறார் ஒன்னஜிமோ தண்டுள்ள மரம் தண்டில்லாத மரம் இவைகள் எல்லாம் எனக்கு சுஜூது செய்கிறது என்பதாக சகோதரர்களே அல்லாஹ் நாலாவது நியமத்தையும் சொல்கிறார் இந்த சுஜூது செய்யக்கூடிய இந்த தாவரங்கள் உங்களுடைய பிரயோஜனத்துக்குத்தான் உங்களுக்காகத்தான் படைத்தேன் இவைகளை ஆனால் அவைகளும் சுஜூது செய்கிறது அதற்கு பிறகு சகோதரர்களே அல்லாஹ் ஆறாவது நியமத்தாக வானத்தை உயர்த்தி வைத்திருக்கிறேன் கொஞ்சம் பாருங்க வானத்தை வானம் இல்லை என்று சொல்லலாம் யார் வானம் இல்லை என்று சொன்னாலும் குர்ஆனை வைத்து சொல்லுங்கள் வானம் இருக்கிறது வானத்தை படைத்தவன் சொல்லிவிட்டான் ஏழு வானத்தை படைத்திருக்கிறேன் வானத்தை நான் தான் உயர்த்தினை நல்லா சொல்கிறான் அடுத்ததாக சகோதரர்களே ஏழாவது நியமத்தாக தராசியையும் நாட்டியது நான் தான் உலகத்தில் நீதம் நடக்க வேண்டும் யாருக்கும் யாரும் அநியாயம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக எட்டாவது நிகமத் இந்த மீசானை நான் தான் நிர்வகித்தேன் நான் தான் வைத்தேன் அல்லா சொல்கிறார் ஏன் மீசான வைத்தேன் தெரியுமா அல்லா மீசான் நீதி தவறக்கூடாது அநியாயம் நடத்திவிடக் கூடாது அணு அளவும் அநியாயம் நடக்கக்கூடாது அல்லா தத்தகௌஃபில் மீசான் وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان நீதத்தை நிலைநாட்டுங்கிற அல்லா சொல்கிறார் நீதிக்கு புறம்பாக மட்டும் நடந்துடாது அல்லா நபிமார்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவை விட்டும் கவிந்து கொள்ளுங்கள் அதை நான் ஒரு நாளும் தடுக்க மாட்டேன் சகோதரர்களே நேர்களே அநியாயம் செய்தால் ஒரு கடையில் உள்ள ஒரு பாஸ் கீழே உள்ளவனுக்கு அநியாயம் செஞ்சு விடக்கூடாது ஒரு தாய் தந்தை பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்துவிடக் கூடாது ஒரு பிள்ளை தாய் தந்தைக்கு அநியாயம் செய்துவிடக் கூடாது நிறுவனங்களில் இருப்பவர்கள் பணியாட்களுக்கு அநியாயம் அநியாயம் நடக்கக்கூடாது உமர் ரபி அல்லாஹுடைய காலம் உமர் ரபி அல்லாஹுவான் மிஸ்ருக்கு அம்ருபின் அவர்களை கவர்னராக அனுப்பினார்கள் அம்ருவன் ஆசிரதி அல்லாஹன் கவர்னருடைய மகன் அங்குள்ள ஒரு சாதாரண ஒரு மனிதருக்கு அடித்து விட்டார் உடனே அந்த மனிதர் மதீனா முனவராவுக்கு வருகிறார் உமர் அல்லாஹன் அவர்களை சந்தித்து சொன்னார் கவர்னருடைய மகன் எனக்கு அடித்து விட்டார் கலீஃபா இதற்கு நீங்கள் நீதி செலுத்த வேண்டும் உடனே கடிதம் எழுதினார்கள் அம்பிரபுனார் மகனை கூட்டிக் கொண்டு உடனே மதீனாவுக்கு வர வேண்டும் மதீனாவுக்கு வருகிறார் அம்பிரபுனார் சாட்டையை தூக்கி கொடுத்தார்கள் அந்த தாழ்ந்த மனிதனுடைய கையில் உமர்றது எல்லாவான் அடிக்கும்படி சொன்னார்கள் கேட்டார்கள் ஏ அம்பிரமண ஆசை ஒவ்வொரு மகனையும் அவனது பெற்றோர் சுதந்திரவாதியாகத்தான் பெற்றெடுத்தார்கள் எப்பொழுதிருந்து நீங்கள் அடிமையாக்கினீங்கள் மக்கள்களை சகோதரர்களே அநியாயம் நடக்கக்கூடாது அதற்குத்தான் அல்லா சூரத்துர் ரஹ்மானில் அநியாயத்துக்கு இன்று ஆகப்பெரிய அநியாயம் பெண்களுக்கு செய்யப்படும் அநியாயம் ஆகப்பெரிய அநியாயம் சகோதரர்களே நேயர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த அநியாயத்தை கைவிட வேண்டும் செல்லல்லாக அலையுவ செல்லம் கடைசி கொசுபத்துள் வதாவில் ஆக முக்கியமாக வலியுறுத்திய விடயம் உங்களுக்கு கீழ் வந்திருக்கும் பெண்கள் அமானிதமாக எடுத்தீர்கள் அடிமைகள் என்று நினைத்து விடாதீர்கள் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் மரியாதையாக வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே நேயர்களே பெரியோர்களே ஆகவே நீதியை நிலைநாட்டும்படி அல்லாஹ் சுபானகுவ ஏழாவது நியமத்தாக சொன்னார் எட்டாவது நியமத் والأرض وضعها للأنام والأرض وضعها للأنام இந்த பூமியை உங்களுக்கென்றுதான் விரித்து வைத்திருக்கிறேன் எவ்வளவு அழகாக சொல்கிறார் அல்லாஹ் உங்களுக்கென்று முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல இது இந்த பூமியை முஸ்லீம்களாக இருக்கலாம் காபீர்களாக இருக்கலாம் சகோதரர்களே முழு உலகத்துடைய பூமியையும் அல்லா ரெண்டு நாள்ல தான் விரித்தார் ரெண்டு நாளைக்குள்ள ஆசியா ஆப்பிரிக்கா முழு உலகத்துடைய பூமியை ரெண்டே ரெண்டு தான் அல்லாவுக்கு எடுத்தது அதுவும் எடுக்காது அல்லாஹ் அமைதியை கற்று தருவதற்காக ரெண்டு நாளைக்கு சொல்கிறார் ஒன்பதாவது நியமச் இந்த பூமியை விரித்து சில இடத்தில் கருப்பு பூமி சில இடத்தில் வெள்ளை பூமி சில இடத்தில் சிவப்பு பூமி அல்லாஹுடைய குதிரத்தை பாருங்கள் சகோதரர்களே எந்தெந்த பூமியால் மண்ணால் யார் படைக்கப்பட்டாரோ அந்த பூமிக்கு தான் அவர் போய் சேருவார் செல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய காலத்தில் ஒரு மனிதன் மதீனாவில் ஒப்பாத்தாகிவிட்டார் செல்லல்லாஹு அலைவ செல்ல சொன்னார்கள் இவர் மதீனாவுடைய மண்ணால் படைக்கப்பட்டிருந்ததால் இவர் மதீனாவுடைய மண்ணில் மவுத்தாக இருக்கிறார் ஸ்ரீலங்காவுடைய மண்ணால் படைக்கப்பட்டிருந்தால் நமது கபர் ஸ்ரீலங்காவில் தான் அமையும் அல்லாஹ் சொல்கிறான் இந்த மண்ணிலிருந்து உங்களை படைத்தோ அதே மண்ணுக்குத்தான் திருப்புவோம் அல்லாஹுடன் துவா கேட்க வேண்டும் அல்லாஹ் மதீனாவில் மரணிக்கும் பாக்கியத்தை நமக்கு நசீவாக்கு என்று தூய்மையான மண் செல்லல்லாஹு செல்லமை சுமந்திருக்கும் மண் செல்லல்லாஹு அலைவ செல்லம் படைக்கப்பட்ட மண் மதீனாவுடைய மண் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார் இந்த பூமியை விரித்து வைத்திருக்கிறோம் மனிதர்களுக்காக சகோதரர்களே பெரியவர்களே பத்தாவது நியமத்தாக والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان இந்த பூமிய படைச்சிட்டு சும்மா விட இல்ல நாங்க பழங்கள் உங்களுக்கு தேவையான பழங்கள் ஸ்ரீலங்கால பிறந்தவருக்கு வேற பழம் இந்தியாவில் பிறந்தவருக்கு வேற பழம் சவுதியில் பிறந்தவருக்கு வேற பழம் ஒவ்வொரு பூமியில் ஒவ்வொரு பழம் ஈட்டம் பழத்தை ஒரு இடத்தில் கிரேட்ஸை ஒரு இடத்தில் பிளம்ஸை இன்னொரு இடத்தில் துரியங்காவை இன்னொரு இடத்தில் பப்புள் பழத்தை இன்னொரு இடத்தில் ஒவ்வொரு பூமிக்கு தகுதியான அடிப்படையில் பழங்களை உருவாக்குறோம் பூமியிலிருந்து முதலாவது ஈஸ்ட மரம் அல்லா சொல்கிறான் ஈத்த மரத்தை உருவாக்குறோம் எப்படியான ஈத்த மரம் தெரியுமா அத்மாம் பாலைகளுடைய ஈத்த மரம் சகோதரர்களே பெரியவர்களே அடுத்ததாக விதைகள் சாப்பிடுறமே சோறு நெல்லு சாப்பிடுறமே பராட்டா கோதுமை சகோதரர்களே சாப்பிடக்கூடிய ஒவ்வொன்றுடைய விதைகள் அல்லாஹ் தனித்தனியாக பிரித்து பிரித்து விளங்கப்படுத்துகிறார் இவைகள் எல்லாம் உருவாக்கியது நான் நினைக்காதே இன்னொருவன் உருவாக்கினான் என்று யாருக்கும் முடியாது இப்படி உருவாக்குவதற்கு அதாவது புலியால் மூடப்பட்ட விதைகள் இவைகளெல்லாம் நான் தான் இந்த பூமியிலிருந்து உருவாக்கினேன் அது மாத்திரமல்ல மனமான மரங்கள் ஒரு தேவை கருவப்பட்ட ஒரு தேவை ஏலக்கா ஒரு தேவை சாதிக்கா உங்களுக்கு கறிக்கு தேவை கருவப்பல உங்களோட கறிக்கு தேவை ரம்ப உங்களோட தீக்கு தேவை புதினா இது எல்லாத்தையும் நான் தான் உருவாக்கி அல்லா சொல்கிறான் இந்த பத்து நியமத்தையும் சொல்லிவிட்டு முதல் தடவல்லா கேள்விய தொடங்குறான் இறக்கத்தோடு மனித ஜின்களே மனித ஜின்களே உங்கள் இறைவனுடைய எந்த அத்தாட்சி உங்களால் பொய்ப்பிக்கலாம் எப்படி கேள்வி அல்லாஹுடைய பத்து நியமத்தை சொல்லிட்டு அல்லா பத்து நியமத்துகளை சொல்லிட்டு பத்தையும் கண்ணால பாக்குறோம் குரான் இறங்கி இருக்குது நாங்க பேசுறோம் எங்களை படைச்சிருக்கிறார் சூரியன் சந்திரன் மரங்கள் வானம் சகோதரர்களே பூமி அதில் பழங்கள் இது எல்லாத்தையும் அல்லா சொல்லிட்டு முதலாவது தடவை எங்கள்கிட்ட கேட்கிறார் ரப்பிக்குமா துகல்விபான் மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம் நன்னியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே நேயர்களே என்ன பதில் சொல்லும் யாழ்லா ஒன்றை நாங்க பொய்ப்பிக்க இல்ல முப்பத்தி ஒரு தடவை மீட்டி மீட்டி அல்லா கேட்கிறான் இது முதலாவது தடவை சகோதரர்களே அதை அடுத்து அல்லா சொல்கிறான் خلق الإنسان من صلصال كالفخار இப்ப அல்லா சுப்ஹானஹு வ தஆலா சில நியமத்துகளை விளங்கப்படுத்த போறார் முதலாவது எங்களை பத்தி பேசுறார் மனிதனே ஒன்ன பத்தி خلق الإنسان மனிதனே உன்னை படைச்சதிலிருந்து கொஞ்சம் யோசித்து பார் மின் சல்பாலின் கல்பஹார் எப்படி களிமண் தெரியுமா தட்டினா சட்டம் வரும் தட்டினா சட்டம் வருமே இந்த மண்ணிலிருந்து தான் உன்னை நான் படைத்து சகோதரர்களே உலகத்தில் ஜிங்கள் என்ற படைப்பு இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது அதற்காக இல்லை என்று சொல்லுவதா மூளைக்கு படவில்லை படாததால் குர்ஆன் ஹதீஸ் பொய் என்று சொல்லுவதா மூளைக்கு பட்டாலும் படாவிட்டாலும் அல்லாஹ் ரசூல் சொன்னால் அது உண்மைதான் சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் மனிதனே பொன்னை படைத்தேன் இந்த சத்தம் வரும் களிமண்ணால் ஜிங்களை படைத்தேன் நெருப்பு ஜுவாலையால் இத சொல்லிட்டு அல்லா ரெண்டாவது தடவை கேள்வியை கேட்கிறார் இறக்கத்தோட மனித ஜிங்களே ரப்புடைய எந்த அத்தாட்சி உங்களால் பொய்ப்பிக்கலாம் என்ன பதில் சொல்லணும் சகோதரர்களே எல்லாம் நாங்க பொய்ப்பிக்க இல்ல நாங்க பொய்ப்பிக்க இல்லையா அல்லா இதான் பதில் திரும்ப அல்லா சொல்கிறான் நான் எப்படிப்பட்ட ரப்பு தெரியுமா ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன் ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன் லேசான ரப்பு நினைச்சிடாத நல்லா சொல்கிறார் இரண்டு கிழக்கு இரண்டு மேற்குடைய ரப்பு நான் நினைத்ததை நினைத்த பொழுதில் செய்யக்கூடிய ரப்பு நான் நீன்று மனிதனாக நடமாடுகிறாய் என்றாய் உன்னை மனிதனாக ஆக்கிய ரப்பு நான் ரப்புல் மஷரிகைனி வரப்புல் மக்ரிபைன் فبأي آلاء ربكما تكذبان மூணாவது தடவை ரிப்பீட் மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை பொய்ப்பிக்கலாம் என்ன சொல்லணும் பதில் யாழ்லா நாங்க போய் பிக்க இல்லை தனியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே நேயர்களே தொடர்ந்து கொண்டே போகிறது கேள்வி சூரத்து ரஹ்மான் என்று முடியாது தொடர்ந்து கொண்டே போகிறது அல்லாஹ் திரும்ப கேட்கிறான் உலகமே தடமாறுவதற்கு ஒரு உடையத்தை சொல்கிறான் மரஜல் பஹரைனியல் உலகத்தினர்களே ரெண்டு கடல் இருப்பது உங்களுக்கு தெரியுமா அல்லா கேட்கிறார் இந்த ரெண்டு கடலையும் நான் தான் இணைத்து வைத்தேன் மரஜல் பஹ்ரைனியல் தபியான் ஒன்று உப்பு கடல் மற்றது மதுரமான தண்ணி கடல் இந்த ரெண்டு கடலும் இணையும் இடத்தில் இந்த ரெண்டு கடலுக்கும் இடையில் நான் திரையை வைத்திருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு விளங்காது விஞ்ஞானம் படித்து தருகிறான் அல்லாஹ் அல்லாஹை வழங்குங்கள் கடலை வைத்து இதை வைத்தே வழங்குங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லி தந்த விடயம் இது ரெண்டு கடலும் இணைகிறது ஆனால் ஒன்றோடொன்று தண்ணீர் சேராது இதையும் சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான் எங்களை பார்த்து சகோதரர்களே நாலாவது தடவை மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை பொய்ப்பிக்கலாம் யாழ்லா உனது அத்தாட்சியை நாம் பொய்ப்பிக்கவில்லை என்று சொல்லுவோம் சகோதரர்களே சூரத்துர் ரஹ்மான் நமது ஈமானை அதிகரிக்க வேண்டும் நமது யக்கீனை கூட்ட வேண்டும் இன்ஷா அல்லா இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இந்த சூரத்துர் ரஹ்மானின் மற்ற பகுதியோடு சந்திக்கிறோம் முப்பத்தொரு தடவை இறக்கத்தோடு அந்த ரஹ்மான் எதை பொய்ப்பிக்கலாம் எதை பொய்ப்பிக்கலாம் என்று இறக்கத்தோடு ஏன் கேட்கிறான் அடியார்களே என் பக்கம் வாருங்கள் நான் இரக்கமுள்ளவன் நான் சந்திப்பதற்காக உங்களை படைக்கவில்லை அதாவது செய்வதற்கு உங்களை உலகத்திற்கு அனுப்பவில்லை நீங்கள் எல்லாம் என் பக்கம் திசை திரும்ப வேண்டும் அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்கிறார் என் பக்கம் நடந்து வராதீர்கள் ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் நம் அனைவர்களையும் முஸ்லிம்களையும் இந்துக்களையும் பௌத்தர்களையும் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் முழு மனித சமூகத்தையும் ஜின்களையும் அல்லாஹ் ஒரே வார்த்தையில் என் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கிறான் எல்லாம் வல்லல்லா அவன் பக்கம் இணையும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீவாக்குவானாக For more lectures, visit slhub.com.